धर्मे च अर्थे च कामे च मोक्षे च भरतर्षभ यदि हास्ति तदन्यत्र यन्नेहास्ति न तत्क्वचित् அறம் பொருள் இன்பம் வீடு ஆகிய நான்கு புருஷார்த்தங்களும் மகாபாரதத்தில் விளக்கப்பட்டுள்ளன இந்நான்கை பற்றி ஏது தெரிந்து கொள்ள வேண்டும் என்னாலும் பாரதமே ஒரே புகழ் நான்கிலும் மிகச் சிறந்தது மோக்ஷம் வைகுந்தத்தை அடைந்து பெருமானுடைய கல்யாண குணங்களை சிறப்பான குணங்களை நன்கு அனுபவித்து அந்த அனுபவத்தாலே நமக்கொரு அன்பு மிகுந்து பிரீத்தி ஏற்பட்டு அந்த அன்பு தூண்ட தூண்ட இறைவனுக்கும் அவன் அடியார்களுக்கும் தொண்டுகளை புரிகிறோம் இதுதான் முக்தி மோக்ஷம்னு சொல்லுகிறார்கள் தெய்வம் தெய்வத்தை நாம் அடைய வேண்டும் அதன் அபரிமிதமான குணங்களை சிறப்பான நன்மமிக்க குணங்களை அனுபவிக்க வேணும் இது ஒத்தொத்தருக்கும் இருக்கக்கூடிய ஆசை இந்த ஆசையை பற்றியும் தெய்வம் இன்னார்ங்கிறத பத்தியும் அவரை எப்படி அடைய வேணுங்கிறத பத்தியும் தான் யக்ஷனுடைய அடுத்த கேள்வி உள்ளது நாம பார்த்துன்னு வர யக்ஷ பிரஷ்னத்தில் இன்று பார்க்க வேண்டியது நூத்தி பத்தாவது கேள்வி அதன் பதில் ரொம்ப ஆச்சரியமான கேள்வி நூத்தி பத்தாவது கிம் தத் தெய்வம் பரம் புரோக்தம் பரமமான தெய்வம் எது மிகச்சிறந்த தெய்வம் எது எது தெய்வம் என்பது கேள்வி தர்மபுத்திரர் பதில் கூறுகிறார் தெய்வம் தானபலம் புரோக்தம் தானத்தின் பலம்தான் தெய்வம் என்று சொல்லப்படுகிறது எது தெய்வம்னு கேள்வி தானத்தின் பலமே தெய்வம்ங்கிறது பதில் அப்ப நமக்கு உடனே ஐயப்பாடு தோன்றும் தெய்வம் தான் நாராயணன் சொல்லிருக்கட்டும் விஷ்ணுன்னு சொல்லட்டும் பகவான் பிரம்மம் பரமாத்மா ஏதோ ஒண்ணு பதில் கூறாமல் தானத்தினுடைய பலமே தெய்வம் என்ன சொல்லுகிறாரே இது கூடுமா என்றால் ஒரு முக்கியமான கருத்தை பத்தி நாம விசாரம் பண்ணி பதில் தெரிந்து கொள்ள வேண்டும் தானம் கொடுக்கிறோம் அதற்கு பலம் கிட்டுகிறது அது இந்த லோகத்திலேயே பலம் கொடுக்க போறதா அல்லது வேறு லோகத்தில் பலம் கொடுக்க போகிறதா தானம் கொடுக்கிற பல பேரிடத்துல போய் பேட்டி எடுத்து பார்ப்போம் நீங்க இந்த தானம் பண்றீங்களே இதனால என்ன கிடைக்கும் என்று கேட்டால் தானத்தாலே ஆத்ம திருப்தி ஏற்படுறது என்கிட்ட இருக்கிற செல்வத்தை இன்னொருத்தருக்கு பகிர்ந்து கொடுத்தேன் அப்படிங்கிற திருப்தி எனக்கு ஏற்படுறது மனசு நிம்மதியா இருக்கு ஐ பீல் சாட்டிஸ்பைடு அப்படின்னு சொல்லுவார்கள் என்னுடைய கடமையை நடத்தி விட்டா போலே ஒரு சந்தோஷம் எனக்கு ஏற்படுறது அந்த சந்தோஷத்தை தொட்டு பார்க்க முடியுமா நிம்மதியை தொட்டு பார்க்க முடியுமா இயலாது ஆனா அவரவர்களுக்குள்ள ஒரு திருப்தி ஏற்படுறது ஒரு பிளஷர் ஏற்படுறது இது சாதாரணமா தானத்தினுடைய பலம்னு சொல்லிவிடலாம் அப்ப ஆனந்தமாக இருத்தல் இது தானத்தின் பலம் நம்ம கிட்ட இருக்கு ஏழை இன்னொருத்தர் இடத்துல இல்ல சாப்பாட்டுக்கு கஷ்டப்படுறார் அப்ப அன்னதானம் பண்ணேன் துணி இல்லாத கஷ்டப்பட்டார் வஸ்திர தானம் பண்ணேன் அவர் குழந்தைக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்ட முடியாது கட்டப்பட்டார் அதுக்கு பணம் தானம் பண்ணினேன் அதனால எனக்கு என்ன பலம் வேற எங்கெங்கயோ பலத்தெல்லாம் நான் தேடின் போல சுவாமி ஆனந்தம் கிட்டுகிறது மகிழ்ச்சியா இருக்கு அந்த பிள்ளை சிரிச்சதை பார்த்தேன் பால் குடிச்ச பிள்ளை சிரிச்சதை பார்த்தேன் ஒண்ணுமில்லாத ஏழை ஒருத்தர் சிரிச்சதை பார்த்தேன் ஏழையினுடைய சிரிப்பில் இறைவனையே கண்டுவிடலாம் அப்ப தானத்தினுடைய பலம் யாது அவருடைய சிரிப்பு அதை கண்டு எனக்கு ஆனந்தம் ஏற்படுறது அந்த ஆனந்தமே தான் பகவான் சாஸ்திரம் எம்பெருமானுக்கு அடையாளம் சொல்ல முற்படும் போது அவனை எப்படிப்பட்டவன் இப்படிப்பட்டவனா இப்படிப்பட்டவனான்னு கேட்டுட்டு போறது அதுல கடைசிய முடிவு பெறுது ஆனந்தம் பிரம்மே திவ்யஜானாது பிரம்மம் என்பது ஆனந்தம்னு புரிந்துகொள் மகிழ்ச்சி ஆனந்தம் ஆமோதம் பிரமோதம் ஆனந்தம் எல்லாம் ஒரே மாதிரி அர்த்தத்தை சொல்றதுதான் பேரின்பம் பெரிய இன்பம் அதை காட்டிலும் பேரின்பம் இல்லை ஒருத்தர் யார் தானம் கொடுக்கிறாரோ அவரிடத்துல அந்த சமயத்துல போய் கேட்பாருங்க ஒரு பெரிய நலம் பத்து ஏக்கர் அதை இந்த நாட்டினுடைய முன்னேற்றத்துக்காகவோ சிறந்த வேத பாடசாலைக்காகவோ நலிந்தோருக்கு நல்வாழ்வு கொடுக்கறதுக்காகவோ ஒருத்தர் தானம் கொடுத்துருக்கிறச்சே அவர் முகத்தை போட்டோ பிடிச்சு பாருங்க அந்த சமயத்துல மேடை ஏறி அவர் ரெண்டு வார்த்தை மைக்கில பேச சொல்ல பாருங்க ஆனந்தத்துல தொண்டை அடைச்சிட்டு பேச முடியாத தவிக்கிறார் இல்லையோ பேரானந்தம் அப்ப தானத்தினுடைய பலம் அவர் அடையும் அந்த மகிழ்ச்சி அந்த சமயத்துல நான் தழு தழுத்து போடும் பேச வராது நல்ல வேலை நம்ம தந்தையார் நமக்கு எதுக்கு இதெல்லாம் கொடுத்துட்டு போனாரோ அதை இந்த மட்டும் நல்ல காரியத்துக்காக பயன்படுத்தணுமே என்ன பல பேருடைய சந்தோஷத்தை கண்டு ஒருத்தன் சந்தோஷப்படுகிறான் அது தானத்தினுடைய பலம் அந்த ஆனந்தமே தான் பிரம்மம் ஆனந்தம் பிரம்மேதி கஜானாத் அப்ப ஆனந்தமே பிரம்மம் நமக்கு ஆனந்தம் அடையிறது தானத்தினுடைய பலமாகத்தான் அப்ப தானத்தினுடைய பலன் தெய்வம் ஏன் சொல்லிட்டு தானத்தினுடைய பலன் தான் மகிழ்ச்சி ஆனந்தம் அந்த ஆனந்தமே தானே தெய்வம் ஆனந்த வடிவமே தானே தெய்வம் ஆகையால் முதல் நிலையில இப்படி சொன்னார்னு ஞாபகம் வச்சுக்கோ இனி அடுத்த நிலைக்கு போவோம் இன்னொருத்தர் இடத்துல போனோம் அவர் சாஸ்திரத்தை ரொம்ப நம்புறவர் வேதத்தின்படி இருப்பவர் பாபங்களை கண்டு பயப்படுறவர் புண்ணத்தை சம்பாதிக்கணுங்கிற ஆசை இருக்கிறவர் அவரிடத்துல போய் சுவாமி நீ நிறைய தானம் பண்றீரே எதற்காக பண்ணுகிறீர்னு கேட்டால் புண்ணியம் கிடைக்கும் அதற்காக தானம் பண்றேன் என்ன அவர் பதில் கூறுவார் சத்த குணத்தோட சரியான வழியில் ஈட்டப்பட்ட பொருள்களை அந்த சொத்தை நம்ம மட்டும் வைத்துக் கொள்ளாமல் பிறருக்கும் பகிர்ந்து கொடுத்தால் சாஸ்திரம் சொல்லிருக்குன்னு அந்த முறை மாறாமல் தானம் கொடுத்தால் அதனால் நமக்கு புண்ணியம் கிட்டும் இந்த கண்ணன் கீதையில தெரிவிக்கிறார் யார் ஒருத்தன் சாஸ்திரம் சொல்லிட்டுங்கிறதுக்காக தாசவ்யமிதி தானம் தீயத்தே அனுபகாரணே நமக்கு ஒரு நல்லதை பண்ணவருக்கு திரும்ப தானம் கொடுக்கறது இல்லை இப்ப கொடுத்தா இதனால நாளைக்கு ஒரு நல்லது நடக்கும் என்னை எதிர்பார்த்துட்டு தானம் கொடுக்கறது இல்லை சாஸ்திரம் சொல்லிட்டு அவர் கஷ்டப்படுறார் தானம் கொடுக்கிறேன் தானே புண்ணியம் கிடைக்கும் அப்படிங்கிற நன்மையோட எண்ணத்தோட தானம் கொடுக்கிறான் இல்லையோ அப்ப அந்த தானத்துக்கு பலம் என்ன புண்ணியம் ரெண்டாவது நிலை அப்ப தானத்துக்கு பலங்கிறது நமக்கு ஏற்படுற திருப்தி மகிழ்ச்சி இது முதல் நிலை அந்த மகிழ்ச்சியே தான் பிரம்மம் அவரே தான் பகவான் பார்த்துட்டோம் அடுத்த நிலையில் புண்ணியம் தான் தானத்துக்கு பலம் எனக்கு தானம் பண்ணேன் அதுக்காக புண்ணியம் கிடைச்சது அந்த புண்ணியமே தான் பகவான் புண்ணியம்னு சொன்னால் அது திருஷ்டமா அதிருஷ்டமா ஏற்கனவே சொல்லப்பட்ட மகிழ்ச்சி திருஷ்டம் நான் சந்தோஷப்படுறது நன்னா எனக்கே தெரியறது இப்ப இந்த புத்தகத்தை என்னால பார்க்க முடியும் அப்பது திருஷ்டம் இந்த கடிகாரம் கண்டப்படுறது திருஷ்டம் ஆனால் ஆத்மா கண்டப்படுறதோ அதிருஷ்டம் பாவம் புண்ணியம்ங்கிறது கண்டப்படுமோ அதிருஷ்டம் நான் அதிருஷ்டம்னு சொல்றதெல்லாம் ஒரு ரூபாய்க்கு ஒரு சீட்டு வாங்கிட்டு பத்து லட்ச ரூபாய் விழுமே அந்த அதிருஷ்ட சீட்டை பத்தி நான் சொல்லிட்டு நம்ம கண்ணால பார்க்க முடிந்ததெல்லாம் திருஷ்டம் எதை பார்க்க முடியாத அது அத்தனையும் அதிருஷ்டம் பாபத்தையும் புண்ணியத்தையும் பார்க்க முடியாது ஆனா பாபம் புண்ணியம் சம்பாதிச்சுட்டால் அதனுடைய எஃபெக்ட் நம்ம கிட்ட என்ன ஏற்படுமோ நன்னா அனுபவிக்கலாம் பாபம் பண்ணோம்னா துன்பப்படுவோம் இல்லையோ பாபம் பண்ண புண்ணியம் பண்ண சரீரம் கிடைக்கிறது திறந்துடுறோம் திறந்த இடத்துல இன்ப துன்பங்களுக்கு ஆறாகிறோம் அப்ப இன்ப துன்பங்களைத்தான் நம்ம நன்னா தெரிஞ்சுக்க முடியும் ஆனா அதற்கு பின்புலத்துல பாப புண்ணியங்கள் இருக்குங்கிறதை கண்ணால் பார்த்து தெரிந்து கொள்ள முடியாது அப்ப அது அதிருஷ்டம் இந்த லோகத்திலேயே என்ன கஷ்டம்னா திருஷ்டமா இருக்கிற எல்லாத்தையும் ஏற்றுப்போம் ஆனா அதிருஷ்டமா இருக்கிறத சுலபத்துல நம்பவே மாட்டோம் எங்கோ ஒண்ணு ஏதோ பண்ண போறது தெய்வம் கண்ட்ரோல் பண்றார் ஆத்மான் ஒண்ணு உண்டு தேகத்தை காட்டிலும் வேறுபட்டவர் அவர் நல்லது செய்தா புண்ணியம் கிடைக்கிறது தீயது செய்தா பாபம் கிடைக்கிறது அந்த பாப புண்ணியமும் அதிருஷ்டம் இதுல சுலபத்தில் நம்பிக்கை வருவதில்லை இப்ப பெருமாள் கோவில் வாசல் வழியா போயிட்டு இருக்கும் உள்ள போய் சேவிச்சுட்டு போலான்னு நமக்கு பக்கத்துல இருக்கிற நண்பர் சொல்றார் இல்ல இல்ல நான் போகல நாளை பாத்துப்போம் அப்படின்னு சொல்றோம் அதனுடைய எஃபெக்ட் என்னன்னு கவலை நம்ம ரொம்ப படுறது படுறதில்லை அதோ சாப்பிட போற சமயத்துக்கு இல்லப்பா அதுல ஏதோ பள்ளி விழுந்திருக்கு போல் இருக்கு அப்படின்னா உடனே உதற விடுறோம் பரவாயில்ல இன்னைக்கு சாப்பிட்டுக்கிறேன் பள்ளி விழுந்ததா இருந்தா நாளைக்கு வேணா சாப்பிடாது இருக்கேன்னு சொல்றதில்லை கோவிலுக்கு போறதுன்னா நாளைக்கு போய்க்கலாங்கிறோம் ஆனா பள்ளி விழுந்த சாப்பாடுன்னா இன்னைக்கே கைய உதறண்டு எழுதிடுறோம் என்ன வித்தியாசம்னால் பள்ளி விழுந்த சோற்றை உண்டால் திருஷ்டமான ஆபத்து வரப்போகுது உடம்பு உடனே கட்டுப்படும் அது கண்ணால் பார்க்கக்கூடியது ஆனா கோவிலுக்கு போகாம நமக்கு பாவம் சேர்றதுனாலோ அல்லது ஆத்ம நாசம்னாலோ அது எதுவும் கண்ணால் பார்க்க முடியாதது அதெல்லாம் அதிருஷ்டம் அதனால அதிருஷ்டத்துல மக்களுக்கு நம்பிக்கை குறைவா இருக்கும் திருஷ்டத்துலதான் நம்பிக்கை அதிகமா இருக்கும் இப்ப யாரேனும் ஒருத்தர் தானம் செய்கிறார்னு சொன்னால் அதனுடைய பலம் எது அதிருஷ்டம் புண்ணியம் தான் அதுக்கு பலம் அந்த புண்ணியத்தை கண்ணால நம்ம பாக்கிறதுக்கு இயலாது அந்த அதிருஷ்டமான புண்ணியம் வேறல்ல பகவானே வேறல்ல நாம என்னென்ன புண்ணியத்தை சம்பாதிக்கிறோமோ அந்த புண்ணியமே தான் பகவான் ஆண்டாளிகை ஒரு அழகான தமிழ் பாசனத்திலே தெரிவிக்கிறாள் கரவகள் பிஞ்சென்னு காணம் சேர்ந்து உண்போம் அறிவொன்றுமில்லாத ஆய்குலத்து உந்தன்னை பிறவி வருந்தனை புண்ணியம் யாமுடையோம் குறவொன்றுமில்லாத கோவிந்தா உன்னையே எங்களுக்குள்ளே பெறப்பெற்றிருக்கிறோம் நீதாம் புண்ணியம் கிருஷ்ணம் தர்மம் சனாதனம் என்னும் ராமோ விக்கிரகவான் தர்மஹா என்னும் சொல்லுவர்கள் அப்ப தர்மமே பகவான் புண்ணியமே பகவான் நாம தான தர்மங்களை பண்றோம் இதுக்கு எது பலம் புண்ணியம் பலம் அந்த புண்ணியமே பெருமான் தானே இந்த புண்ணியத்தின் வசத்தாலதான் அவனை அடைகிறோம் இந்த புண்ணியத்தை நாம் அனுபவிக்க போறதில்ல புண்ணியங்களுக்கெல்லாம் புண்ணியமாய் ஆனந்தத்துக்கெல்லாம் ஆனந்தமாய் இருக்கும் பெருமானே தான் புண்ணியம் அவரைத்தான் தானத்தினுடைய பலமாக கொண்டாடுகிறார்கள் அப்ப ரெண்டு பார்த்திருக்கோம் ஒன்று கீழ்நிலை தான தர்மங்கள் எல்லாம் பண்றேன் இன்னொருத்தர் கொடுத்த திருப்தி நான் ஆனந்தமா இருக்கேன் அந்த ஆனந்தமும் பகவான் தான் தான தர்மங்களை பண்றேன் அதனால எனக்கு சிறந்த புண்ணியம் கிடைக்கும் அந்த புண்ணியமும் பகவான் தான் எது அவன் பிரீத்திக்காக செய்யப்படுகிறதோ அதுவே தான் புண்ணியம் அவனே தான் புண்ணியம் இதுக்கு ரொம்ப அழகான ஒரு ஒரு சிறு கதை குரு பரம்பரை முதலான வைணவ புத்தகங்களிலே இந்த கதை சொல்லப்பட்டுள்ளது வார்த்தா மாலையின் ஒரு கலெக்ஷன் பல பெரியோர்கள் என்னென்னலாம் தங்கள் காலத்துல சொல்லி வச்சிருப்பவர்களோ எல்லாத்தையும் சேர்த்து வார்த்தா மாலைன்னு ஒரு புத்தகம் எழுதியிருக்கா அந்த புஸ்தகத்திலையும் இதை தேடி தெரிந்து கொள்ளலாம் ஒரு பரம வைணவர் பக்தர் அவருக்கு தர்ம பத்னி அவருடைய மனையாள் இல்லாள் இருவரும் ஒரு ஊரில் வசித்து வந்தார்கள் பரம பக்தர்களாக வாழ்ந்து வந்தார்கள் ஒரு திவ்யதேசத்திலிருந்து சில பேர் கஷேத்ராட்டனம் புண்ணிய தீர்த்த யாத்திரைக்காக புறப்பட்டு போறார் இவர்களுடைய வீட்டுக்கு தங்க வந்தார்கள் கணவன் வீட்டில் இல்லை வெளியே சென்றிருக்கிறாள் மனைவி மட்டும்தான் இருக்கிறாள் வந்தவர்களுக்கு விருந்தோம்ப வேண்டும் அவர்களுக்கு சோறிட வேண்டும் வந்திருக்கிறவர்களும் பரம பக்தர்கள் ஆனா இவ வீட்டிலே சோறு பண்ணி பொங்கி போடுறதுக்கு வேண்டிய நெல் இல்லை ஆனா விதக்கோட்ட நெல் இருக்கு விதக நெல்லுன்னா அடுத்த பட்டம் விதைக்கணும்னு சொன்னா அதுக்குன்னு குதிரை நெல் பிடிச்சி வச்சுப்பா அதை எடுத்து சமைத்து உண்பதல்ல அது அடுத்த தரம் விதைக்கிறதுக்காக மட்டுமே பயன்படும் அதை தவிர வேற நெல்லு தான் சமைக்கிறதுக்கு பயன்படுத்துவா அந்த நெல் இந்த பெண்ணிடத்துல இல்லை விதக்கோட்ட நெல் மட்டும்தான் இருந்தது வந்தவர்கள் வந்துட்டா என்ன பண்றதுன்னு அவளுக்கு புரியல ஒரு நிமிஷம் யோசித்து முடிவெடுத்தாள் விதைக்கிறதுக்கு வச்சிருந்த நெல்லையை எடுத்து சமைத்து அவர்களுக்கு சோரளித்தாள் வந்தவா ரொம்ப திருப்தி ஆயிட்டா ஆசீர்வாதம் பண்ணிட்டு மேலே தீர்த்த யாத்திரையை தொடர்ந்தார்கள் வெளியில போயிருந்த கணவன் திரும்ப வந்தார் விதைக்கிறதுக்கு ஆளை கூட்டின்னு வந்துட்டார் குதிரை திறந்து பார்த்தா விதக்கோட்ட நெல் எல்லாம் காணும் மனைவியை பார்த்து பெண்ணே நெல் எங்கே விதைக்க வேண்டாமா அப்படின்னு கேட்டார் மனைவி பதில் சொன்னார் நான் விதைச்சாச்சு ஏற்கனவே விதைத்து விட்டேன் கவலைப்பட வேண்டாம் என்று மனைவி சொன்னாள் அவர் கேட்டார் எங்க விதைச்சிருக்கே எப்ப விதைத்தாய் இப்பதானே நான் ஆளையே கூண்டு வந்திருக்கேன் எப்ப நெல்லு கிடைக்கும் எப்ப கதிர் விடும்னா மனைவி அழகா பதில் சொன்னா நான் இந்த இடத்துல விதைச்சுட்டேன் ஆனா இதுக்கு நெல்லு கதிர்கள் இங்கு கிட்டாது நெல் இங்கு கிட்டாது அங்கு கிட்டும் அவ்வுலகத்திலே தான் நமக்கு நெல் கிடைக்கும் நாள் அப்ப வந்திருந்த பக்தர்களுக்கு உணவளித்ததுங்கிறது விதைய இங்க விதைச்சா போலே அந்த தானம் பண்ணது உணவளிச்சதுதான் விதை இங்க விதைச்சா போலே இந்த விதைக்கு பலம் எங்க கிடைக்கும் மோட்சமே கிட்டு இல்லையோ அதான் அதிர்ஷ்டமான பலம் அப்ப விதைய இங்கு விதைத்தால் எங்கோ நமக்கு பலம் கிட்டுகிறது பகவானுடைய அனுபவம் கிட்டுகிறது அதனாலதான் தானத்தினுடைய பலம் பகவானே நாம தானம் பண்ண பண்ண இங்கிருக்கிறவர்களுக்கு கொடுக்க கொடுக்க பெருமாள் திருப்திப்படுகிறார் அவரையே நாம் பெற்று விடுகிறோம் இன்னொரு இடம் பார்த்தேன்னா பெருமானையே கூட விற்று விடலாம் நாம் ஏதோ மத்ததெல்லாம் கொடுக்கிறோம் அது பெருமான் கிடைக்கிறார் பெருமானையே தானமா கொடுத்தா உண்டு தெரியுமோ விஸ்வாமித்திரர் வந்து ராமனை என்னுடைய யாகத்தை ரட்சிப்பதற்காக அனுப்பிவை என்று தயரகனிடத்திலே வேண்டினார் தஜௌ குசிகபுத்திராய சுப்ரீதேன அந்தராத்மனான்னு சொல்லுவார்கள் குசிகபுத்திராய விஸ்வாமித்திர முனிவரின் பொருட்டு ராமனை தானம் கொடுக்கிறா போலே கொடுத்து அனுப்பித்தான் தசரதன் அப்ப ராமனே தான் தான பலன் ராமனே தான் தானம் நாமும் ராமனையே நினைத்து கொண்டு எந்த தானத்தை பண்ணினாலும் அவனே அதுக்கு பலமாக கட்டுகிறான் ஆக தானத்தினுடைய பலம் இவ்வுலக இன்பம் மட்டுமல்ல புண்ணியம் மட்டுமல்ல பகவானே தானத்தினுடைய பலம் அதனாலதான் கண்ணன் கொண்டாடுறார் உதாரா சர்வ ஏவைத்தே ஞானி துவாத்மைவ நேமதம் யாரெல்லாம் என்னை பத்தி நிறைய பேரிடத்துல போய் சொல்றாள் அர்ஜுனா அவர்கள் என்னையே தானம் பண்றார்கள் அர்த்தம் அப்ப அவர்களுக்கு தான் சிறந்த ஆனந்தமே கிட்டும் அழகான கேள்வி பதில் இந்த தெய்வம் பரம் புரோக்தம் எது மிகச்சிறந்த தெய்வம் தெய்வம் தான பலம் புரோக்தம் தெய்வம் என்பது தானத்துக்கு பலன்தான் தெய்வம் தானமே தெய்வம் தானத்துக்கு பலமான புண்ணியமே தெய்வம் தானத்தால் ஏற்படுற மகிழ்ச்சியே தெய்வம் அப்படிங்கிறது இது அதனால அவசியம் நம்மால் ஆந்தனையும் எப்படி தானம் செய்ய வேண்டுமோ செய்ய வேணும்னு கேட்டுக் கொள்ளுகிறேன் நமஸ்காரம் இந்த யக்ஷ பிரஷ்னம் ஆடியோ பிராட்காஸ்டை உங்களுக்காக வழங்குபவர் ஸ்ரீ வேலுக்குடி கிருஷ்ணன் சுவாமி இந்த ஆடியோ பிராட்காஸ்டை தினமும் உங்கள் மொபைலில் பெற முதலில் nine double four three two one nine zero two one என்ற எண்ணை உங்கள் மொபைலில் சேவ் செய்யவும் பிறகு இந்த எண்ணிற்கு ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் அனுப்பவும் தினந்தோறும் இந்த ஆடியோ பிராட்காஸ்டை கேட்டு மகிழவும்